தேவனுடைய பிரசுத நாமத்திற்கு மயம் உண்டாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பசு திராளிலும் பிரசுத்த திருச்சபையாக கூடி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவராக தேவன் நன்மையில் வைத்ததன் அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பமாக நிர்பந்தமான மனிதர்கள் நாம் நிர்பந்தமான இந்த பூமியில இம்மட்டும் ஜீவிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் அவருடைய மட்டத்தை கருமையாக இருக்கிறபடினால நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று காலையில் ஜபத்தில் நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்னால் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய வெளிப்படுத்தல் ஒரு பெரிய தோட்டத்தை பார்க்கிறேன் அந்த தோட்டத்தில் அதாவது செடிபொடிகள் விருட்சங்கள் எல்லாம் பூக்களால் நிறைந்திருக்கின்றது அதில் தேநீர் அருந்துவதற்காக பல பாகங்களில் இருந்து ஈக்கள் வந்து இடம் இல்லாதபடி அந்த பூக்களை மிக்கிறதாக தேநீர் எடுக்கிறதாக நான் கண்டேன் இல்லையா எனக்கு இதற்குள்ளாக பெரிய போதனைகள் எல்லாம் கிடைத்தது அப்படின்னாதான் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தம்முடைய தோட்டத்தில் பேசுகிற வாசனையும் அங்கே உண்டாக தேநீரையும் மருந்த கூடுகிறார்கள் கூட போகிறார்கள் இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சலையிலா நீக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பசுத்துவானில் பசுத்தவாட்டிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணாலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கேட்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் என்று இருக்கிறீர்களா கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமதரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை கத்தர் கொண்டு வந்து சேர்க்க அப்படின்னால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மயமே நான் ஒரு வார காலமாக சென்னை பகுதிகளுக்கு சென்றுவிட்டு நேற்று சரியாய் மத்தியானம் பன்னெண்டு மணி அளவு தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் அதற்கு பிறகு நான் தேவசோமத்தில் காத்திருக்கும் போது எனக்கு குறுகிய நேரம் தான் உண்டு ஆனால் அந்த நேரத்திலேயும் தேவன் எனக்கு கொடுத்த செய்தியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன் பொல்லாப்புக்கு பயப்படுவேன் என்னோடு கூட இருக்கிறேன் ஆமீன் ஆமீன் ஆமீன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்பு உண்டு அவைகளிலே நான் நடந்தாலும் அவைகள் ஒன்றும் என்னை அடையாது காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் இந்த தேசத்திற்கு மரண இருள் என்ற பெயர் உண்டு மரண இருளின் திசைகளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த தேசம் இருள் நிறைந்த தேசம் தீமை நிறைந்த பல்லாப்பு நிறைந்த பள்ளத்தாக்கு இவைகளுக்குள்ளே நான் ஜீவித்தாலும் கட்டுடை ஜீவித்தாலும் நான் நடந்தாலும் நான் பயப்படுவேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று பக்தராய தாவிதராஜா சொல்லுகிறார் ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்கள் அவனுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் அவனுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியம் அவனுக்கு உண்டு அதைத்தான் பக்தன் தாவிதராஜா சொல்லுகிறார் என்றார் மேலே வாசு கொண்டு வரும்போது கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார் நான் சாட்சியடையேன் உலகத்தில் எல்லாம் அதாவது வறட்சியில் ஏற்பட்டு மழை இல்லாமல் புல்பூண்டுகள் இல்லாமல் ஆடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் மூணு வருஷம் வரைக்கும் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் நான் சாட்சி அடைய நான் சாட்சி அடைய மாட்டேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை அவரை கேட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார் நாலாவது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் மரணங்களின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படான் தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர் தேவரு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இதுதான் இன்று காலையில தேவர் அருளுகிற வார்த்தை அதே அதே நாம் எதற்கும் பயப்படாமல் எந்த உலகத்தில் நெருக்கடி காலங்கள் வறட்சியின் காலத்தில் காலம் ஏற்பட்டாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் என்னை மேய்ப்பார் என் ஆண்டவர் என்னை அவர்ந்த தண்ணீர் உள்ள அரசு கொண்டு போய் என்ற தாகத்தை தேவன் தீர்ப்பார் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் மேய்ப்பனாயிருந்தபடினால் ஆடு மேய்க்கிறார் நாற்பது ஆண்டு காலமாக அவர் பல ஆண்டுகளாக ஆடு மேய்த்த ஒரு பல ஆண்டுகளாக ஆடு மேய்த்த ஒரு மனிதனாக அவர் இருக்க இருந்தபடியினால அவர் இந்த நிலையில இந்த சங்கீதத்தை அமைத்திருக்கிறது நாம் இங்கே காணுகின்றோம் அப்படினால் தேவனுடைய ஜனங்களே இந்த நாளில் அதாவது நாம் பார்க்க போகிற காரியம் என்ன என்றால் கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தர் எப்பொழுது நம்ம இல்லையோ அப்பொழுது என்ன ஏற்படும் பயம் ஏற்படும் நமக்கு பயம் ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று மனிதர்களிடத்தில் போய் சொன்னால் மனிதர்கள் இருக்கிற பயத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடுவார்கள் அதாவது இருக்கிற விசுவாசத்தை அவிசுவாசத்தை இன்னும் கீழே விழும்படியாக பண்ணிவிடுவார்கள் ஐயோ இதுவா அதுவா இதுல நீங்கள் தப்ப முடியாது அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாரையும் தெரியும் என்றுதான் சொல்வார்களே ஒழிய நம்மை தேற்றுவார் ஒருவரும் இல்லை நம்முடைய குறையை நிறைவாக்குவார் ஒருவரும் இல்லை நமக்கு திருநம்பிக்கை சொல்ல வருகிறவர்கள் பூமியில் மனிதர்களாக இல்லை அறுபடியாக நமக்கு ஒருவர் உண்டி அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதாவது நாம் மரண இருவின் தேசத்தை பள்ளத்தாக்கான இடத்துல நாம் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் பயப்பட மாட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்லும் போது அவர் விதமாக சொல்கிறார் பாருங்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதை வாசிக்கும் போது இங்கே ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார் அதுபடியாக ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் வாசிப்போம் என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினார் இந்த உலகத்துக்கு இந்த ரட்சிப்பின் வேலையை நடத்தும்படியாக அதை ரட்சிப்பை சம்பாதித்து முடிக்கும்படியாக என்னை அனுப்பினார் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களை நான் இருக்க விடவில்லை பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் எனக்கு பிரியமானவை செய்யாமல் பிறருக்கு பிரியமானவை செய்யாமல் சூழலை கேட்ட பிரகாரம் பேச செய்ய இல்லாமல் என்னை அனுப்பின பிராவுக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்கிறபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை தனியாக இருக்க விடுகிறது இல்லை எப்பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார் அதுபடி அந்த போதனை எதற்காக நீங்களும் தேவனை பெற்றிருக்கிறீர்களா எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாகவே நடந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள் எதை செய்தாலும் எங்கே போனாலும் எதை நடப்பித்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா என்கிறதை முதலாவது அறிந்து ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்யும் போது யாரு கூட இருப்பா தேவன் நம்மளுக்குள்ளே இருப்பார் நமக்குள்ளே அவரை வைத்துக் கொண்டு நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பழக பேச பார்க்க அதாவது நாம் நடப்பிக்க வாங்க கொடுக்க கொடுக்க வாங்க இவைகளெல்லாம் நாம் செய்வோமானால் தேவ நம்மோடு கூட இருக்க மாட்டார் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் தாவிதராஜ சொன்னார் ஆண்டவரே அதாவது சுத்த இணைத்த நிலை திருத்தியும் நிலைவரமான ஆவிய நிலை புதுப்பியும் ஆவியானவர் வருகிறதும் போகிறதும் வருகிறதும் போகிறதுமா இருக்கிறது காரணம் என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாதபடுகிறார் என்னுடைய இருதயத்தில் உண்மை இல்லாதபடுகிறார் என்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமான செய்கைகள் இல்லாதபடுகிறார் அதாவது தேவன் என்னுடைய நிரந்தரமாக தங்கியிருக்கவில்லை அவர் வருகிறதும் போகிறதுமாக இருக்கின்றது வாழ்க்கையில பாருங்க சில வேளையில சில ஆராதனையில பார்க்கிறோம் எல்லோரும் ஆவியில் இருந்து கழிவு வரும்போது ஒரு சும்மாவே இருக்கிறார்கள் பாடுகிறதும் இல்லை தட்டுகிறதும் இல்லை எங்கேயோ பார்க்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்ப எப்படி அதாவது இதயத்தில் என்ன இல்லை தேவன் நிரந்தரமாக இல்லை அது நிரந்தரமாக இருந்திருந்தால் சபை அவைக்குள் ஆகும் போது கழிவோர்ந்து மகிழ்வார்கள் அல்லவா அதாவது எல்லா சபையோடு சேர்ந்து அவர்கள் தேவனே கரம் பண்ணுவார்களே அங்கே வெக்தமாக இருக்கிற முடியல தேவனை மனமாற துணிக்க முடியவில்லை பாருங்க அந்த ஆவியானோட உதவியோடு துணிக்காவிட்டால் கொஞ்சம் துதித்தோட கலைப்பு உண்டாயிடும் அப்புறம் துணிக்க முடியாது அப்படி ஆயிடும் ஆனால் ஆவியில் ஒரு மனிதன் இருக்கும்போது சுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள நிரம்ப இருக்கும் போது துணிக்க ஆரம்பித்த உடனே பட்டனை தட்டின உடனே மோட்டர் ஓடு பாருங்க அந்த மாதிரி பெட்ரோல் காலியான நின்றுவிடும் கரண்ட் இல்லாட்டால் நின்றுவிடும் அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில அதாவது தேவன் தொடர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்றால் எப்பொழுது நிறைவாக அவர் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் நமது தேவன் தங்கி இருக்க வேண்டும் தேவன் தங்கி இருக்க வேண்டும் அதுதான் பக்தர் தாவிதராஜா சொன்னார் கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் அசைக்கப்பட மாட்டேன் மாத்திரவில்லை மாத்திரமில்லை அசைக்க முடியாது கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்க ஒன்றும் செய்ய முடியாது மனிதனால் பார்த்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது என்ன நம்பிக்கை அவருக்கு வலது பக்கத்தில் தான் இருந்தார் பழைய பாட்டு விசுவாசிகளுக்கு அப்பப்போ வந்து போகிறதமாக இருந்தார் நிரந்தரமாக அவர்களோடு தங்கியிருக்கவில்லை இந்த புதிய பாட்டு மக்களாக நமக்கு அப்படி அல்ல பிரசுத்த ஆவியா தேவனா பிரசுத்த ஆவியினால் நமக்குள்ளே நிரந்தரமாக தங்கியிருக்கின்றார் என்ன நான் அசைக்கப்படுவதில்லை பாவமல்லாக்கினார் என்று எழுதியிருக்கிறபடினால நான் தேவனுடைய ஜனங்க திருவனந்தபுரத்தில் சங்குமுகம் என்ற ஏர்போர்ட் பக்கத்தில் எங்களை பல குண்டர்கள் வந்து தூக்கி கொண்டு போவதற்காக பிடித்தார்கள் எங்கள் பேக்கெல்லாம் பறித்துக் கொண்டார்கள் மழை சோர் என்று பெய்கின்றது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது அங்கிருந்து குண்டர்கள் தூக்கங்களாக கொண்டு போவோம் அப்படி கை தெரியும் சில நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு தனி உண்டாகி பார்க்கும் போது நூறடிக்கு அங்கே நிற்கிறார்கள் அவ்வளவு பேரும் நாலஞ்சு பேர் நம்மளை போல நாலஞ்சு பேரை ஒரு மேலும் தூக்கி விடுவாங்க அவ்வளவு பெரிய குண்டர்கள் அவர்கள் தூக்கவில்லை தூக்க முடியவில்லை அருமையானவர்கள் நான் வைக்கப்படவில்லை அலையலையா கர்த்தர் கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடுகிறார் நான் அசைக்கப்படுவதில்லை மாம்சமான மனிதன் எனக்கு என்ன செய்வார் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் பக்தருடைய அனுபவம் கர்த்தர் எப்போது கண்முனால் நிறுத்தி நோக்கிக் கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில கர்த்தர் முன்னால் இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த அறிவிலே நாம் கனவு நடக்க வேண்டும் இல்லை என்றால் உடனே அவர் வரவழைக்க வேண்டும் அவர் வருவதற்கு தடையா இருக்கிறவர்களை மாற்ற வேண்டும் அப்படியால் இன்று கட்டடி வார்த்தை என்ன ஆண்டவர் ஆண்டவராய சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறபடியால் நான் தனியே இருக்கிறது இல்லை நான் எப்போது ஒன்றாக இருக்கிறேன் அவருக்கு விருப்பமாக நான் சேப்பனம் செய்து கொண்டே இருக்கிற முடியிறார் அவர் என்னை தனிய இருக்க விடுகிறது இல்லை என்று சுவாமி சொன்னார் தானியல் தெரிகிறது புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே தானியலுக்கு செய்தி கொண்டு வந்த காபிரியல் தூதன் என்ன சொல்லுகிறார் பாருங்க அதாவது நீ கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர் அவருடைய பிரியமானவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும் வாசிங்க நீ மிகவும் பிரியமானவன் ஆதால் நீ வேண்டிக்குள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்கள் உண்டு மிகவும் பிரியமானவர் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் சாப்பிடுகிறதுல மற்ற எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் செய்த தேவ மனிதர் இந்த தேவ மனிதர்களை அதாவது இவர்களை ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிடும்படியாக ராஜா அரண்மனையில் இவர்களை வைத்திருந்தார்கள் அந்த போஜனம் வரும்போது இவர் என்ன சொன்னார் என்றார் அந்த போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம் இது தேவனுக்கு பிரியமில்லை விக்கிரவங்களுக்கு படைக்கப்பட்டவர்களாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்து அந்த போஜனத்தை அவர்கள் வருத்தார்கள் ராஜா சாப்பிடுகிற போஜனம் எவ்வளவு எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் எவ்வளவு டேஸ்டாக இருக்கும் எவ்வளவு மனமாக இருக்கும் அது எவ்வளவு பெரிய ஆகாரமாக இருக்கும் சாதாரண மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு அறிக்கை செய்து விடலாம் சாப்பிட்டு விட்டு கட்டத்தில் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்றுதான் எண்ணுவார்கள் அது ஒரு வகையில அறிக்கை செய்வதற்கு பிரியமாக இருக்கலாம் இது மிகவும் பிரியமானவன் நான் கத்தருக்கு பிரியமானது பிளாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியார் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை ராஜாவை தவிர வேற ஒருவரை வணங்கக்கூடாது ஒரு மாதம் வரைக்கும் என்று கட்டளை விதிக்கப்பட்டது அந்த கட்டளைக்கு அவர் பயப்படவில்லை காரணம் சுயகவி தயாரா இருக்கிறது தெரியும் உள்ளே போட்டால் ஒரு இயல்பு இல்லாமல் பொடிப்பொடியாக சென்றுவிடும் என்று அவருக்கு தெரியும் அது பசியோடு கிடக்கிறது நாங்கள் வேறொரு தெய்வத்தை வணங்கினால் சிங்கக்கரையிலே போடப்படுவார்கள் என்ற செய்தி பரசாற்றப்பட்டது செய்தி அறிவிக்கப்பட்ட செய்தியை கேட்ட தாரியர் மறைந்து ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் ஆனால் மறைந்து ஒளிந்து ஜெபம் பண்ணலாம் அதான் தாவிது சொன்னார் மனிதன் எனக்கு என்ன செய்வான் மாசமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் கஷ்டத்தில் பட்சத்தில் இருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது யார் என்ன செய்ய முடியும் எனது தைரியம் தாரி இருந்தது அத்தனை பேர்களும் ஒருமிக்க அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து கீழ்படிந்து இருக்கும் போது தானியல் பயப்படவில்லை தானியல் என்ன செய்தார் வழக்கமான முன்பு செய்தது போல மேலே ஏறி மாடி வீட்டில் பலகணிகளை நான் திறந்து வைத்து விட்டு முழங்கால நின்று ஊரெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் முன்பு செய்து கொண்டு வந்தது போல இப்பொழுது செய்கிறார் அது ஒரு மாற்றமும் இல்லை மிகவும் பிரியமானவர் மிகவும் பிரியமானது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் கத்துடைய ஆராதனையை எந்த ஒரு சூழலையும் அவருடைய ஜப வேலையை எந்த ஒரு சூழலையும் என்னுடைய ஆத்மா கரைவிடக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் இதன் தேவனுக்கு பிரியமில்லை தேவனுக்கு பிரியமானதையே நான் செய்வேன் என்று அவர்கள் நிறைவேற்றிய தானியல் அந்த தானியலுக்கு பரதத்திலிருந்து செய்தி வரும் என்ன ஜபம் பண்ண போகவில்லை அவர் மிக பாரத்தோடு நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக இன்னும் எழுபது ஆண்டுகள் இருக்கிற என்பதை கேள்விப்பட்டவுடனே அவர் மிகவும் துக்கப்பட்டார் மிகவும் சங்கடப்பட்டார் சங்கடப்பட்டு ஜபம் பண்ண வேண்டும் என்று மனதை செலுத்தினார் அந்நேரமே அங்கிருந்து செய்தி வந்துவிட்டது தானியல் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வைக்கத்தை வாசிங்க தானியல் பத்தொன்பது பத்து பத்தொன்பது பயப்படாது உனக்கு சமாதானம் உண்டாவதாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ மிகவும் பிரியமானவன் கட்டருக்கு பிரியமான விவசாயிகளோடு தேவர் இருப்பார் தேவர் இருப்பார் என்ற தைரியம் அவருக்கு வந்தது அவரை தூக்கி கொண்டு கொண்டு போனார் பக்கத்தில் போகும்போது ஐயா இதை விட்டுவிடுங்க நான் இதனுடைய கொள்கையை மாற்றி விடுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் கபிக்குள் ஆழத்தில் போனாலும் பயப்பட மாட்டேன் தேவரீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீங்கள் பணியாளை உருவாக்கிற தேவன் அதுபடியால என்னை உருவாக்கிறவர் நானோட பிள்ளை அல்லவா நீர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படுகிறேன் சிங்ககவியுடைய வாசலை திறந்தார்கள் தூக்கி உள்ளே போட்டார்கள் ஐயாமா என்று சத்தம் போடவில்லை விட்டுறீர்கள் என்று சொல்லவில்லை ஒரு ராமலும் இருந்தார் ஒரு ராமலும் சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டி போட்டார் அலையலையா அலையலையா பயப்படவில்லை அங்கிருந்து ஜெவம் பண்ணி கொண்டுதான் இருந்திருப்பார் அதிகாலையில் ராஜா பேர சத்தத்தோடு என்று சொன்னார் இடைவிடாமல் ஆராதிக்கிற உத்தமனே இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களில் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேள்வி ஆம் ராஜாவே அலையலோயா அலையலோயா அலையலோயா இடங்கள் காலியலை சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது அருமையானவர்களே தேவனை உடையவர்கள் என்று தேவை இந்த நாட்டிலே பலவிதமான சட்டங்கள் பலவிதமான ஓசைகள் கேட்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்தவர்களை இந்தியாவிட்டு விரட்டி விடுவோம் என்ன சட்டத்தை நான் கேட்கிறோம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் பயப்பட என்று சொன்ன இந்த திருவாக்கு நமக்கு தரப்படுகின்றது அப்படிப்பட்ட வார்த்தைகளாக வருகின்றது அவர்களால் காணாமல் போய்விடுவார்கள் அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கிற செய்தி வரும் ஆண்டவர் வல்லவர் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அனுகூலமாக இருக்கின்றார் அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை நாளிலே நாம் கவனிக்கிறது எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் கர்த்தா நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை பேச அவருக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு பிரியமானதை அனுபவிக்க அவருக்கு பிரியமானதை கை கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்யும் போது ஒருபோது நம்ம விட்டு கத்தர் விலக மாட்டார் அவர் நம்மோடு கூட இருந்து விட்டார் நமக்கு வேறு ஒன்றும் இல்லை அவர் இருந்தால் எல்லாம் உண்டு அவர் அவர் ஆயிரம் பத்தாயிரம் படைகளை வைத்துக் கொண்டு என்ற என்னுடைய காவலர் பாதுகாப்பை தேடினாலும் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்காது அதனால் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு ஒன்று பத்தாயிரம் பேர் என்ன கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் கணக்கு தெரியாத தூதர்கள் எப்பொழுதுமே அவர் சுற்றி இருக்கின்றார்கள் என்ற அறிவை நாம் கொண்டு கத்தருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமானவர் சில சொல்வார்கள் ஐயா நீங்க சொல்லுறீங்க நம்ம நாட்டில் கடவுள் ஆராய்ச்சி தடையும் இல்லை அதை பார்த்தீங்கன்னா அரபி நாடுகளில் சென்றால் அங்கே கத்தரை துணிக்க முடியாது ஆராதிக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய அனுப்பினாலும் இப்படி எல்லாம் உலகத்தார ஆயிட்டோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய அப்படி சொல்கிறது இல்லை நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகள் நாடுகள் இருந்தாலும் அவர்கள் மணியாகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு வைரக்கல்லை எடுக்க ஒரு பகவிக்குள்ளே போட்டுவிட்டு அப்படி எடுத்து கழுவினால் அது வைரமாகத்தான் இருக்கும் அதற்கு உள்ளே அந்த பதவி ஏறாது அது வெளியே தான் இருக்கும் கழுவினுடனே போய்விடும் அப்படி போல நம்முடைய பிள்ளைகள் எங்கும் அப்படி இருக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்தாலும் போத்திரம் என்றவுடனே நிரம்பி விடுகிறார் கத்திரவர்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் கத்தரை விட்டு வரவில்லை எங்கே இருந்தாலும் கத்தருக்கு பிரிய விதமானதை அவர்கள் செய்கிறார்கள் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை என்ன ஒருவர் வாசிக்கலாம் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோரில் செய்வார் கூடி வந்து கேளுங்க கூடி வந்திருக்கிறது இடத்துல கேளுங்க கத்தருக்கு பிரியமானவன் பாபிலோரில் அவருக்கு சுத்தமானதை மட்டும் செய்வான் அவருக்கு பிரியமானதை தான் செய்வான் பாபிலோன் என்ற பாவ நிறைந்த தேசத்திலேயும் பாவ நிறைந்த மக்கள் மத்தியிலேயும் அவன் வாழ்ந்தாலும் அவன் என்ன செய்வான் கத்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வான் கத்தருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டான் கொடி கேளுங்க நான் இல்லை அப்படியெல்லாம் கல்யாண கல்யாண வீட்டுக்கு போனேன் அங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து என்னை பரிகாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ரோல்டு ரோல்ல ஒன்னு போட்டுக்கிட்டு போனேன் என்னெல்லாம் சொல்லுங்க எத்தனை பேரை நான் பார்க்கின்றோம் எங்கெல்லாம் பார்க்கின்றோம் என்னால் பரிகாசம் பண்ணுவார்கள் என்பதற்காக வந்து கலத்திட்டு நான் இப்ப போடல அது அப்போ அதற்காக போட்டிருந்தேன் இல்லை இல்லை அங்கே சாப்பாட்டுல கொஞ்சம் இதை வைத்திருந்தார்கள் இல்ல ஒரு நேரம் குடிச்சுக்கிறீங்க ஒண்ணு இல்லை என்று சொன்னாங்க அதனால அவரை பிரிய படத்தோடு அவர் வருத்தப்படுவார் எங்களுக்காக குடிச்சுட்டேன் இல்லை அது கற்றுக்கு பிரியமானதல்ல அறிக்கை செய்த பிறகு ஏதோ கற்று பிரியம் என்று அழைத்தாலும் மிகவும் பிரியமானவர் என்ற அந்த நாமகரணம் சூட்டப்படாது கத்துட வார்த்தை என்ன சொல்லுகிறது நாம் கத்தருக்கு பிரியமானது அது பாவியலோனாக இருக்கட்டும் பாவிகள் மத்தியில் நமக்கு தொழில் இருந்தாலும் இருக்கட்டும் படிக்கிற இடம் அப்படி பாவனை இருந்த இடமா இருந்தாலும் இருக்கட்டும் நான் பயணம் செய்யும் போது அதாவது இப்ப வண்டியில தேவையில்லாத வண்டியில டவுன் பஸ் இருந்தாலும் அது இருக்கிறது தான் மக்கள் ஏறுகின்றார்கள் அப்படி இருந்தாலும் எல்லா ஆபாசமும் அவலட்சணமும் பார்க்கக்கூடாது கேட்கப்படாது அதுதான் வழியாகிறது நாம் கற்றோடு இருந்தால் அது இடத்துல துதித்துக் கொண்டே இருப்போம் அலையிலையா நம்முடைய கண்ணை மூடிக்கொண்டு தேவனை துதிப்போம் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்வோம் கற்றலுக்கு பிரியமானது மட்டும் கற்றலுக்கு சுத்தமானதை மட்டும் கேட்போம் பார்ப்போம் அதை நாம் செய்வோம் இறங்கும் போது பாவியாக இறங்கவா பசுவட்டி இறங்கும் போது இருதயம் கரைப்பட்டவர்களாக இறங்குவார் ஏறும்போது தேவனோடு ஏறினோம் வரும்போது தேவன் விட்டு விலகி இருக்கின்றாரா அருமையான தேவனின் பிள்ளைகளை மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட பயமில்லாமல் ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இதை நாம் எப்பொழுது கவனமாக மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள் அந்த முதல் மடியாக முதல் வருகையில் அதை உயிரோடு வந்து மருவமாகி தேவரிடத்துக்கு போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட கிருமை அவர்களுக்கு உண்டு எவரே நிர்வாகத்தான் எப்படி எழுதுகின்றார் எவரே நிர்வாகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம் இங்கே ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கின்றோம் இவர் அதாவது போன பிறகு அநேகருக்கு சாட்சி உண்டு உயிரோடு இருக்கும் போது இவர் தேவனுக்கு பிரியமான மனிதன் என்ற பெயரை சாட்சி பெற்றார் என்று எழுதியிருக்கிறது வாசிங்க மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்ன நடக்கும் பாருங்க உயிரோடு போயிட்டார் மிகவும் பிரியமானவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிற சேஞ்சிங் என்ன மறிக்கலாம் மறித்த பிறகு அவர்கள் முதல் வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று தேவன் பெருவாக்கு சொல்லுகின்றது அலையலையா அலையலையா அதுபடியாக ஏனாவுக்கு உலகத்தில் வாழும்போது அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் என்ன செய்வான் வேற எங்கேயும் சஞ்சரிக்க போக மாட்டான் பொழுதுபோக்கு வேற எங்கேயும் போக மாட்டான் பொழுதுபோக்காக வேற எதையும் படிக்கவும் மாட்டான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏனோக்கு அதாவது தேவனோடு சஞ்சரித்தார் என்னை போல ஒரு சன்னியாசியும் அல்ல மறுபடியும் அல்ல என்னை போன்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல அவர் என்னை போன்ற ஒருவர் அல்ல அவர் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர் அது இல்லையா ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணினார் தேவனோடு தேவரோடு சஞ்சரித்தார் அவருடைய பழக்க எல்லாம் அங்கேதான் இருந்தது ஒருவர் எழுதுகின்றார் இந்த ஏனோக்கு தேவனோடு நடக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு இருந்தது அதனால ஒரு நாள் இவர் தேவன் வந்த உடனே இவர் அவர்களோட பேசி பேசி பேசி ரொம்ப தூரம் போய்விட்டார் ஒரு டாக்டர் திரும்பி பார்த்தார் ஊர் வந்து ரொம்ப தூரமும் பரலோகம் வந்து ரொம்ப பக்கமாக தெரிந்தது அப்படியே போயிட்டார் அவருடைய அவர் அப்படி திரும்பி உலகத்துக்குள்ளே வருகிறது தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து தேவனாடு அவர்கள் முன்னேறி போய்விடுவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக் சாட்சி பெற்றார் தேவனாலும் சாட்சி பெற வேண்டும் மனிதர்களாலும் நம்ம அதான் திருவிருந்தில கவியில் அதான் நான் சொல்றோம் என்ன சொல்றேன் நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக மனித தேவனுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன் அப்போ நம்மை பற்றி மனிதர்களும் நம்முடையவர்களும் இருக்க வேண்டும் என்னவா ரொம்ப ரொம்ப அருமையானவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவர்களை செய்ய வைக்க முடியாது என்று சொல்வார்கள் சொல்ல வேண்டும் பாருங்க இப்ப நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஒரு சகஜில் ஒரு அழுக்கு தண்ணீர் முக்கிய விட்டீர்கள் என்றால் குறித்து வழி தாடி உடம்பு ஒரு ஆட்டை ஆட்டி உடம்புல உதவி தள்ளிவிட்டு ஓடிவிடும் ஒரு பந்தியை கொண்டு போய் இந்த அழுக்கு வெளியில போட்டீங்கன்னா அப்படி சுகமாக படுத்துக்கலாம் பார்க்கிறோம் எல்லாம் அருமையான அருமையாக கிடைச்சது என்று எண்ணி அது சுகமாக சுகவாசலமாக வைத்துக் கொள்ளும் ஆட்டுக்கும் பள்ளிக்குள்ள வித்தியாசம் அதுதானே எல்லாரும் தேவனுடைய ஆடுகளும் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆடுகளாக அவருடைய மந்தையின் மேற்கிலும் ஆடுகளாக மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கின்றோம் அதுபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் என்ன பார்க்கின்றோம் தேவன் ஒரு மனிதனோடு குடும்பத்தோடு இருந்தால் இதை கண்டு பயப்படுகிறது இல்லை அப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாட்டில் நம்முடைய சபையில இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படினால் இந்த நாளில நாம் என்ன பார்க்கின்றோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இல்லாதவரோடு தேவன் இருக்க மாட்டார் அவருடைய வாழ்க்கையில பயமும் அச்சமும் உண்டாகும் என்று காணுகிறோம் இரண்டாவதாக எவர்களுக்கு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் பதிமூன்று நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னார் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அமிதமாக அதாவது பணக்காரனாக வேண்டும் பெரியாராக வேண்டும் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தேவனுக்கு தேவனோடு இருக்க முடியாது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிலை உங்களை வைத்திருக்கிற நிலையில நீங்கள் இருந்து இருக்கிறவைகள் உழைத்து சாப்பிட தேவன் பலன் தந்திருக்கிறாரா இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணி நீங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு குடியிருப்பு இங்கே இல்லை இந்த குடியிருப்பு பரவாயில்ல அறுபடினால தேவன் உங்களோடு கூட இருந்தா பாருங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ஆகாரம் சாப்பிட்டு பஞ்சபட்சையில தூங்கி பெரிய பெங்களாவில் வாழ்கின்றார்கள் பாருங்க அவர்களை விட இது சாதாரண எளிய சாப்பாடு சாப்பிட்டு ஏழ்மையான ஒரு குடிசையில் குடியிருக்கிறவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்காது என்று நான் அடிக்கடி உணர்கிறேன் சொல்லவும் செய்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை அதான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ரோட்டு வேலை செய்கிற ஒரு ஐந்து ஆறு பேர் ரோட்டில் மண் இந்த சைடெல்லாம் வெட்டுற வேலை இதை வெட்டி விட்டு அங்கே ஒரு பங்களா உண்டு அங்கே தண்ணீர்லாம் உண்டு அங்கே போய் சாப்பிட்டு கை கழுவார்கள் அப்போ இவர்கள் போகும்போதெல்லாம் பங்களாவில் அந்த வீட்டுக்காரர் ஒரு பெரிய ஈச்சேர்ல அப்படியே அவர் படைத்திருக்கிறார் அப்ப இவங்க போகும்போது வரும்போது சொல்றது ஆண்டவர் இப்படி படைத்திருக்கிறாரு அவரை அப்படி படைத்திருக்கிறார் நம்மளை இப்படி படைத்திருக்கிறார் நான் பகல் முழுவதும் நமக்கு வேலை செய்துவிட்டு குடிக்கிற கூழு கூட நமக்கு சரியா கிடைக்கவில்லை நமக்கு கையில் தண்ணீர் அவருடைய வீட்டில் வந்துதான் குடிக்க கையில் இருக்கிறது என்று இதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் அவர் இவர்களை கூப்பிட்டார் சாப்பிட்டு விட்டு ரிட்டர்ன் வரும்போது உள்ளே அழைத்தார் அழைத்து வாருங்கள் உள்ளே வாருங்கள் என்னுடைய வீட்டெல்லாம் காண்பித்தார் அங்கே இருக்கிற சிறப்புகளெல்லாம் காண்பித்தார் எல்லா நன்மைகளும் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா இவ்வளவு இருந்த போதிலும் இதில் ஒன்றை நான் சாப்பிட முடியாது ஒன்றை அனுபவிக்க எனக்கு விளக்கப்பட்டவர்களாக இருக்கிறது இரவில் பஞ்சுமத்தையில் படுத்தால் எனக்கு தூக்கம் இல்லை ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கொஞ்ச நேரம் தூக்கம் வருகிறது அப்புறம் நாமளும் இப்படித்தான் நான் இருக்கிறேன் நீங்களோ காட்டு வேலை செய்தாலும் கூளை குடித்தாலும் இந்த ரோட்டில் மண்ணுட்டி தலையில் வைத்து படுத்தால் அப்படியே தூங்கி விடுகிறீர்கள் என்னை விட நீங்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார் அல்லையா அல்லையா பட ஆசை பட ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது என்று இங்கே ஒன்று குமத்தில் நான் இப்படி பார்க்கிறோம் அப்போ சிலாயப்பர் சுத்த பவுல் தீமுத்தைக்கு நிர்மழுதும் போது ஒன்று தமது ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் தனாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அந்த பட ஆசையை இச்சித்து படத்தை இச்சித்து பட ஆசையில விழுந்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார்கள் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் பட ஆசை எல்லா தீமைக்கும் வேறு உங்கள் இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துவிடும் தேவனோட ஐக்கியத்தை உங்களை விட்டு பிரித்துவிடும் தேவனை விட்டு பிரித்துவிடும் தேவனுக்கு தூரமாய் கொண்டு போய்விடும் அநேக வேதனைகள் இந்த பணம் உங்களுக்கு கொண்டு வந்துவிடும் அப்படினால பண ஆசை எங்களை இந்த ஆசையை நீங்கள் ஒருபோதும் எடுக்காதீர்கள் பண ஆசை இல்லாமல் இருந்தால் நான் உங்களோடு கூட என்றைக்கும் இருப்பேன் பண ஆசை இல்லாதவர்களா இருக்கிறவைகள் போதும் என்று என்னங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உங்களை நான் கைவிடவே மாட்டேன் எவ்வளவு பெரிய சூழல் ஏற்பட்டாரு கத்தாது என்று கூப்பிடுவீர்கள் என்றால் அங்கே கத்தர் வந்து உங்களுக்கு கரம் கொடுப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் பேரு அதாவது ஆண்டவராய அடுக்கடலே நடந்து வருகின்றார் நடந்து வரும்போது பேரு அதாவது இவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கின்றார்கள் கண்டவுடனே ஆவேசம் ஏதோ ஆவி வருகிறது என்று பயந்தார்கள் சொன்னார் நான் தான் பயப்படாதீர்கள் நான் தான் வருகிறேன் அப்படின்றால் நானும் உங்களோடு கூட ஜலத்தில் நடக்க எனக்கு உத்தரவிடும் நடந்தார் நடந்தார் ஜலத்தில் நடந்து கொண்டு வந்தார் கொஞ்ச நேரத்தில் அவருடைய பார்வை எங்கே போய்விட்டது சூழ்நிலை போய்விட்டது இதை கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்தார் ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே என்ற போது தூக்கி எடுத்தார் நான் உங்களுக்கு விலகுவதும் இல்லை உங்களை கைவிட மாட்டேன் ஆனால் உங்களுக்கு அதாவது இந்த ஆசை படாசை ஆசை உலகத்திலே பணம் சேர்த்து பெரியவர்களாக வேண்டும் என்ற குறிக்கோளிலே நீங்கள் போகும்போது நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுது அதுக்காக பணம் இருக்கக்கூடாது அல்ல நேர்மையாக உழைத்து சம்பாதித்து நான் பணம் சேர்க்கிறதுல ஒரு தப்பும் இல்லை பண ஆசை நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்காது நமக்கு சம்பந்தப்படாதவர்களை சேர்க்க வேண்டும் பெரியவர்கள் ஆக வேண்டும் அவரை போல இவரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகின்றது லோயா அதே லோயா ஆனபடினால பணம் ஒன்றுக்கும் ஒன்றுக்கு உதவாது பணம் உதவும் என்று இருக்கிறது அது எந்த பணம் நேர்மையாக சம்பாதித்த பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் மற்றபடி உள்ளவைகள் உதவாமல் போய்விடும் அவைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு அது அதாவது திருப்தியை கொடுக்கிறது இல்லை என்று பிரசங்கியும் எழுதுகின்றார் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தில் வாசிக்கும் போது பிரசங்கி விதமாக ஏழு என்றார் படத்தினாலே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இல்லை படத்தினாலே ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லை பணத்தினாலே ஒரு மனிதனுக்கு திருப்தி இல்லை படத்தினாலே ஒரு மனிதனுக்கு ஒன்றும் இல்லை மாசிய திருப்தி அதே மாதிரி அதனால் திருப்தி ஆகிறது இல்லை என்று இறைவாக்கு சொல்கிறது கடைசி காலத்தில் என்ன செய்வார்களாம் வெள்ளியும் பண்ணையும் வீட்டில எரிந்து விடுவார்கள் அவைகளினாலே தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று வீசி விடுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அதுபடி நாளுக்கு அருமையான தேவையான பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு உள்ளவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் பணாசை கொள்ளாதீர்கள் அப்படி நான் உங்களுக்கு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிறது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை ஆண்டவராகிய தேவன் தமோடு கூட இருக்கும் தான் அனுப்புகிற இடத்திற்கு போகும் பனிரெண்டு சீடர்கள் தெரிந்து கொண்டார் அப்போ சிலர் பெயரை அவர்களுக்கு சுட்டி அவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம் சிலர் என்னதான் அதாவது இப்படியெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரு அபிஷேகித்தாரு ஊழியத்தில் சேர்த்து கொண்டாரு ஊழியத்தில் பெரிய பட்டம் எல்லாம் கொடுத்தாரு அவர் ஏன் இப்படி ஆனார் என்று கேட்கலாம் நம்முடைய உள்ளத்தில் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஆசை விருப்பம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வந்துவிட்டால் அது கைவிடப்பட்ட நிலை ஆகிவிடும் என்று நாம் காணுகிற யூதாசை ஆண்டவராகிய தேவன் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவராக தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம் அந்த யூதாசுடைய கையில் பணப்பை இருந்தது அவர் பொக்கிசாராக இருந்தார் ஆண்டோட கையில் பணம் கிடையாது அவர் வெளியே போன இடத்தில் இல்லை என்றுதான் சொன்னார் தனக்கு வரி கொடுப்பதற்கு கடல்ல போய் தூண்டில் போட்டு மீன் பிடித்து அந்த நீர் வாய்க்குள் இருக்கிற வழிபணத்தை எடுத்துதான் வரி செலுத்த சொன்னார் அவரிடத்தில் பணம் இல்லை பணாசை இல்லாதவர்களாக இருங்கள் என்று சொன்னவர் அப்படியே இருந்தார் என்று நாம் காணுகிறோம் அப்போ சொன்னால் பேதர் எவ்வளவானும் அதாவது தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அவர் அந்த பிரமிச்ச பாணியாக இந்த வரி எடுத்து என்ன சொன்னார்கள் வெள்ளியும் இல்லை இடத்துல இல்லை எங்களுக்கு ஒன்று இருக்கிறது அதான் தருகிறோம் பாடிய வெளியும் பொண்ணும் பழாம விடுதலையாக்கவில்லை எத்தனையோ வருஷங்களை பற்றி எடுக்கிற மனிதனாக இருந்தார் ஆனால் தேவன் தேவ மனிதர்களோடு கூட இருந்தார் பணம் சாதிக்க முடியாத பணத்தினாலே பெற்றுக் கொள்ள முடியாத அந்த மகாபரிய கருவை தேவ மனிதர்கள் வைத்திருந்தார்கள் உங்களை என்னையும் பார்த்து கத்தர் அப்படித்தான் சொல்லுகிறார் காலையில ஆண்டவர் என்னோடு பேசிய இந்த வாக்கியங்களை முன்னிட்டு என்னோடு கூட அநேக காரியங்களை ஆண்டவர் பேசினார் நான் அதை கேட்டுக்கொண்டேன் சிலதை மறுத்து ஆனால் என்னை அடக்கி அதைத்தான் பழையபடியும் பேசினார் பெரும் காரியங்களை பேசுகிறார் உலகத்தின் பார்வையில நாங்கள் ஐஸ்வர்யம் நாங்கள் என்று எண்ணப்பட்டாலும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றோம் நம்மை கத்தல் அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யாளர்களாக்கும்படியாக அநேகரை வல்லவர்களாக்கும்படியாக அநேகரை தரித்திர தலைவருக்கு அநேகரை பலவிதமான கீழ்வலில் இருந்து மேலவை கொண்டு உயர்த்துவதற்கு நம்மை கத்த கருவியாக பயன்படுத்த நம்மை தரித்திரர்களை போல வைத்திருக்கின்றார் பணப்படியன் படப்பிரியன் படத்தினாலும் திருப்தியாகிறது இல்லை அப்படியே செல்வம் பெறுகிறாலும் அதனால் மனிதன் திருப்தியாகிறது இல்லை என்று நாம் காணுகிறேன் லோக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் லோக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாளுக்கு ஆறு வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் காணுகிறோம் யூதா காரியத்துக்குள்ளே ஏற்பட்ட ஆசை அவர்கள் ஏற்பட்ட விருப்பம் தேவனை இழந்தான் தேவனை காட்டி கொடுத்தான் தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்டான் அதுபடினால பணாசை எல்லாத்தையும் வைக்க இருக்கின்றது பணாசை ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசை வந்து ஒருவர் ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் வஞ்சித்து பணம் சேர்க்கத்தான் முயற்சி பண்ணுவார்கள் என்றால் அப்போசலா இருந்த ஒரு மனிதனே இயேசுவை காட்டி கொடுத்து பணத்தின் மேல ஆசையினால பணத்தை வாங்கினார் என்றால் மற்ற சாதாரண விசுவாசிகள் ஏன் எப்படி இருக்க முடியாது இவர் ஏற்கனவே அந்த பிரதான ஆசிரியர்கள் இருந்தார் அவர்கள் இவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தார்கள் முப்பது வெள்ளி காசு தருவோம் நீ அவர் எங்களுக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே அந்த பணத்தை கையில் வாங்கி கொண்டு முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவையான பிள்ளைகளை தேவனோடு இருந்த மனிதன் தம்மோடு கூட இருக்க தாம் அனுப்புகிற இடத்திற்கு செல்ல அவனை அவனையும் கற்க தேர்ந்து கொண்டார் அவன் அதை இழந்து விட்டான் எதனால் என்றால் பண ஆசையினால அப்படி ஆக்கிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு இந்த தீமைக்குள்ளே அவனை கொண்டு போய்விட்டது எதையும் செய்ய ஒரு மனிதன் பணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் எதையும் செய்ய தயாராக இருக்கிறான் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பணம் என்பது விசுவாசத்தை விட்டு வழங்கி போக செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது அதோடு கூட மாத்திரமல்ல அநேக வேதனைகளினாலே உருவ குத்திய கொள்ள செய்யும் பணம் பெருகிவிட்டால் பாருங்க மோடி போட்டிருக்கிற இந்த உத்தரவு ஆர்டர்ல பணங்களை வீட்டிலே வைக்க முடியாது அதிகம் பேங்க்ல போட முடியாது ஒன்றும் பணத்தை எடுக்க முடியாது அப்படிப்பட்டதான ஒரு கால அளவுக்குள்ள பணம் அவருக்கு உதவ முடியாத அளவுக்கு இருக்கின்றது அதுபடியினால் பண ஆசை வந்துவிட்டால் அவருக்கு வேதனை பெறுகின்ற வெளியே கூலி வேலை செய்வதற்கு அந்த நாள் வேலை செய்வதற்கு வார ஒரு நாள் சம்பளம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் அதனால் எந்த கஷ்டப்படுகிறது இல்லை அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை விசுவாசத்தில் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அதுபடியால் கற்ற பிள்ளைகளை இந்த நாளிலே இந்த கால வேளையில் ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன என்றால் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்படாமல் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க தேவன் நம்மளுடைய இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமானபடியை நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் நாம் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது நாம் பார்த்தோம் பண ஆசை இல்லாதவர்களா உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று என்னங்க நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிட மாட்டேன் திருப்தியாக இருங்கள் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறேனோ அந்த நிலையில் நீங்கள் திருப்தியாக இருங்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அல்லவா ஒரு மனிதனோட தேவன் இருந்தால் நான் அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்லுகிறது எனக்கு நிறைய இப்பொழுது அதாவது தலைக்கு மேல பாரம் என்று சொன்ன பிரகாரம் அவ்வளவு இருக்கின்றது வேறு மத்தியில் நான் போய் தேவ சமூகத்தில் அந்தவரையே சோத்திரம் என்றதும் என்னால் அடக்க முடியாத ஒரு பலத்துக்கு வந்து என்னை சிரிக்க வைக்கிறார் அவ்வளவுக்கு என்னை போட்டு இது பண்றார் ஆண்டவர் அப்படி மகளை செய்கிறார் ஒரு மனிதனுக்கு கோடி கோடியாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அவருக்கு வராது அந்த மகிழ்ச்சி அவருக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம் இந்த இந்த மகிழ்ச்சி இந்த கிருவை நமக்கு எதனால உண்டாரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அப்படி இருக்கிறது தேவனோடு இருக்கிறவர்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய என்னென்ன வழி உண்டோ அத்தனை வகையிலும் சத்து கிரியை செய்கிற காலமாக இருக்கின்றது அதாவது அவரை தவறு செய்ய வைத்துவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ண போனால் அவரை குற்றவாளி என்று அவரை சாத்தானே தோன்றான் நீ இவ்வளவு தவறு பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நடந்து விட்டு ஜெபம் பண்ணுங்க கேட்கப்படுமா என்று அவர்களுக்கு விரோதமாக குற்றமரச்சாட்சியை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் அதுபடினால் தேவடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க அப்போ சொன்னது போல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் தான் சொல்லுகிறேன் போன வாரம் சொன்னதான் இந்த வாரம் சொல்றாங்க இங்க சொன்னதான் அங்க சொல்றாங்க அதான் தேவைப்படுது மறுபடியும் மறுபடியும் அதான் வார்த்தை சந்தோஷமாயிருங்க சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்திரி வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அந்த மகிழ்ச்சி நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் நாம் அப்படி இருக்க வேண்டும் ஆதி பசுத்துவானில் அப்படி இருந்தார்கள் யோசுவா என்று முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது கற்பித வார்த்தை எவ்விதமாக சொல்லுகின்றது தேவர்களோடு இருந்தார்கள் அது மாதிரி அவர்கள் மாதிரி நீயும் இருக்கிறபடினால் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கற்பித வார்த்தை உண்டாயிற்று வார்த்தை ஒருவனும் நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் ஒருவனும் எதிர்க்க முடியாது காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட நான் இருக்கிறபடியால ஒரு உனக்குறமா எதிர்க்க முடியாது எதிர்ப்பு மேற்கொள்ள முடியாது எந்த சக்திகள் அவனை அசைக்காது என்று கத்தர் யோசுவாவுக்கு சொன்னார் இந்த யோசுவா அதாவது மோசனுடைய சீடன் மோசனுடைய உதவி ஊழியக்காரர் இந்த மோசையின் மூலமாக அருள் பெற்றவர் மோசையுடைய அடிச்சூடைகளை பின்பற்றினவர் மோசை தேவனை முகமுகமாக தரிசித்த மனிதர் மோசை தேவனோடு எப்பொழுதும் இருந்தவர் அதே வண்ணமாக நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட நான் இருக்கிறபடியால் ஒருவர் உனக்குறமாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னார் அலையிலா தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவனுக்கு உரமாக எழுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இல்லை நாம் ஒரு பலகீனமான பாண்டங்கள் அது இல்லையா இப்ப நாம எல்லாம் தாண்டிதானே வந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஊழிய காலத்தில் இவர்களெல்லாம் சந்தித்தோம் எங்களை தாக்குதல்கள் எச்சக்கணக்கான பேர்கள் அதே வள்ளியூரில் திருவிழா நேரத்தில் நம்முடைய ஆலயத்தை உடைக்க எங்களை மேற்கொள்ள எத்தனையோ ஆயிரம் மக்கள் லட்சத்துக்கு அதிகமானவர்கள் கூடினார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தைரியம் அன்று இன்று நம்மோடு கூட இருக்கின்றது அறுபதால் கத்திர பிள்ளைகளை கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை கைவிடாமல் இருக்க நாம் உலகத்தில் பயமின்றி ஒரு வாழ்க்கை செய்ய நம்மோடு கூட தேவன் இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களை பார்த்தோம் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே நான் உங்களுக்கு ஆண்டவராக தேவன் நம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் நீங்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறேனோ அவைகளில் ஒன்றையும் மாற்றக்கூடாது காலப்போக்கில் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுகிறது இல்லை அதன் சூழலை கேட்ட பிரகாரம் மாற்றி பிரசங்கிக்கிறது அல்ல இதுதான் சத்தியம் இதுதான் வழி இதுதான் மார்க்கம் இதுதான் ஐக்கியம் என்று நாம் தெரிந்துவிட்டவா அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு பல நெருக்கங்கள் ஏற்படலாம் அதுக்காக அவர்களை மாற்றிக் கொள்கிறதில்லை அப்படித்தான் மாற்றி விட்டார்கள் சில இடத்துல சில ஊழியக்காரத்தில் பேசுகிறோம் அல்லவா ஐயா இப்படி நீங்கள் சபையை வைத்திருக்கிறீர்களே வேறெல்லாம் மக்களுக்கு சொல்லுகிறது இல்லையா என்று நாம் கேட்கும்போது என்ன சொல்கிறார்கள் தம்பி அதாவது அப்படி நாம எல்லாம் கடவுள் சொன்ன மாதிரி வேதத்தில் இருக்கிற மாதிரி போயிட்டால் ஒருவரும் இருக்க மாட்டாங்க யார் வருவா என்று சொல்லுகிறார்கள் யார் வருவார்கள் சத்தியத்தை சத்தியமாக பேசினால் தேவனுடைய வேதத்தில் இருக்கிற பிரகாரம் நாம் ஊழியம் செய்தார் யார் வருவார்கள் அதனால் சொல்லுகிறோம் யார் வருகிறார்களோ வரவில்லையோ யார் இருக்கிறார்களோ இல்லையோ தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் தேவனுக்குரியவைகளெல்லாம் நம்முடையவர்களாக இருக்கும் அவைகளெல்லாம் சேர்க்கப்படும் அவைகளெல்லாம் நமக்கு அருளப்படும் அப்படி இல்லாதபடி நீங்கள் மனித விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஊழியம் செய்ய மனித விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் சத்தியத்தை மாற்றி சொல்ல ஆரம்பித்தால் என்ன இருக்காது தேவன் இருக்க மாட்டார் சொன்னார் நான் உங்களுக்கு கட்டளை யாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படியானால் நான் உலகத்தில் முடிவடைந்து உங்களோடு கூட இருப்பேன் என்று சுவாமி சொல்லிவிட்டு சொன்னார் அப்படினால் அருமையான தேவையான பிள்ளைகளை நாம் அதை அறிந்திருக்கிறோம் நம்ம அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்லுகிறது தானே இதே வெளியூருக்கு வந்த போது ஒரு வீட்டில் நாங்கள் சிலராக ஆராதித்துக் கொண்டிருந்தோம் அப்போ ஒரு டீச்சர் ஒழுங்காக என்னுடைய ஆராதனைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள் ரொம்ப பிடித்தமாயிற்று டீச்சர் டீச்சர்ஸுடைய குழுவில் போய் சொன்னார்கள் இப்படி ஒன்று இருக்கிறது ஒரு ஏழ்மையாக ஒரு வீட்டில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஆலயம் இல்லை விஸ்தாரமான இடம் இல்லை ரொம்ப அருமையாக சத்தியங்களை போதிக்கிறார்கள் ரொம்ப அருமையானவர்கள் என்று சொல்லி சொல்லு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கேட்டுட்டு வாங்க அதாவது ஒரே ஒரு ஆபரணம் போட்டுக்கிறவருக்கு ஒரு அனுமதி இருந்தால் நாங்கள் எல்லோரும் வந்து விடுகிறோம் வருகிறது மாத்திரமில்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயம் நாங்கள் எங்களுடைய செலவில் கட்டி கொடுப்போம் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் வந்து கேட்டார்கள் சொன்னார்கள் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏன் இப்படி நெருக்கத்தில் இருக்கணும் சொன்னோம் இந்த ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்தாலும் கடவுள் எங்களோடு கூட இருந்தால் போதும் நாங்கள் இதை விட்டுவிட்டு கடவுளை கட்டளையிட்ட காரியத்தை விட்டுவிட்டு பெரிய ஒரு ஆலயனை கட்டித்தருவீங்க உங்க பின்னால வந்தா ஆண்டவர் எங்க பின்னால வரமாட்டார் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க மாட்டாரு அவர் அல்லவா எங்களுக்கு தேவை அலே லோயா நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக கூடவே இருக்கிறார் லோயா அன்று இருந்தது போல இருக்கிறார் அன்றைய விட கூடுதலாக நெருக்கமாக இருக்கின்றார் அன்றைக்கு இருந்ததை விட கூடுதலாக நமக்கு மகிழ்கிறார் பார்க்கின்றோம் அப்படி செய்ய நாங்கள் இல்லை நமக்கு தேவன் ஆலயம் கட்டி கொடுத்தா கல்லையா நேற்று ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறார் கட்டி கொண்டிருக்கிறார் அது அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளை நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அறிந்து கொண்ட சத்தியத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒழுங்காக நாம் கடைபிடிக்க வேண்டும் கை கொண்டுதான் ஆண்டவர் போதிக்க சொன்னார் நம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார் அதாவது கற்பனைகள் சிறிதான யாதொன்றையும் தள்ளிவிடாமல் அவர்களை கை கொண்டு போதிக்கிறவன் பரவத்தில் ரொம்ப பெரியவனாக இருப்பான் பல்லவத்தில் பெரிய ஸ்தானம் சிங்கஸ்தானம் என்ற ஸ்தானங்கள் இருக்கின்றது அதுபடியாக தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ கை கொண்டு போதிக்கிறார்களோ கற்பனன்படி கட்டளன்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பல்லவத்தில் பெரிய இடம் உயர்ந்த சீட் இருக்கிறது சுவாமியை வார்த்தை என்ன சொல்லுகிறது கட்டளை பெற்ற நாம் அறிந்து கொண்ட வேண்டும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் ஆதி ஆகும் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நான் வாசிப்போம் தேவன் ஆதிய மனிதனை தமிழை சாயலிலே உருவாக்கினார் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கினார் அவருக்கு ஒரு தொழையும் கற்பர் கொடுத்தார் அவன் ஒரு அருமையான தோட்டத்தில் அவன் கொண்டு வைத்தார் அங்கே அவர்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லா விருட்சங்களும் கனி விருட்சங்களும் அங்கே இருந்தது ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஒரு கட்டளை விதித்தார் அவர்களுக்கு நீங்கள் அதாவது இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனி விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் இந்த ஒரு நன்மை அறியக்கூடிய இந்த ஒரு விருட்சத்திற்கு அணியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்று நாம் காணுகின்றோம் அந்த கட்டளையை அவர்கள் கை கொண்டு வர வர வரைக்கும் தேவன் அவர்களோடு சஞ்சரித்தார் வாசிங்க ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் தேவனுக்கு மகிமை உண்டாவாக இந்த ஆளாம ஏவாளம் அதாவது குளிர்ச்சியான நேரத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் இந்த ஆளாம ஏவாளம் எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள் என்னைக்கு கட்டளையிட்ட காரியத்தை மீறிவிட்டார்களோ அன்று தேவனோடு விலகிவிட்டார் தேவனவர்கள் கொடுத்த அருமையான சாட்சியத்தை இழந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது எத்தனை பேர் தேவனோடு மகிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தேவ சத்தத்தை கேட்டவர்கள் தேவ கட்டளையே மீறி ஆசை அந்த விருட்சத்தின் மேல் உள்ள ஆசை சாத்தானால் அதாவது உலகத்தில் தகாத ஆசைகள் வருகிறது பாருங்க இவைகளெல்லாம் உண்டு பண்ண அது சைத்தான் என்று பேக்ரவுண்டில் ஒரு ஒரு சக்தி இருந்துதான் அதை இயக்குகின்றது எதற்காக இவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் இவர்களோடு தேவன் இருக்கின்றார் அதை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலக நேசத்தை ஆசையை பொருளாசை பணாசை மற்றும் ஆசைகளை அவர்களுக்கு கொண்டு வருகின்றார் அவர்களுக்கு இவர்கள் அக்கீழ்ப்படைந்து விழுந்து தேவன் அவர்களுக்கு விலகி விடுவார் அது முதற்கொண்டு தேவ கட்டளை எப்போ மீறினார்களோ தேவன் அவர்களை விட்டு விட்டார் அவர்களுக்கு தேவனுக்கு உள்ள உறவு அண்டையா துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நாம் காணுகிறோம் அலையலையா அலையலையா இப்ப தேவன் தேடி வருகிறார் அந்த ஆளாமே பாவியாகி என்று தேவன் விட்டு விடவில்லை அப்பதான் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து கீழ்படிந்து மறுபடியும் நம்முடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வானா என்று எண்ணி கூப்பிடுகிறார் ஆளாமே எங்கே இருக்கிறார் நான் பயந்து ஒளிந்து கிடக்கிறேன் தேவன் இல்லாத வாழ்க்கை பயனிருந்த வாழ்க்கை தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு வெட்கத்துக்குரிய வாழ்க்கை என்று நாம் காணுகின்றோம் அவர் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டு கட்டளை மீறின பயன் கட்டளை மீறினவுடனே தேவனை இழந்து விடுகிறான் தேவன் ஆணை விட்டு போய்விடுகிறார் இப்ப தேவன் இல்லை இதுவரைக்கும் அந்த பயம் வரவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் அவரோடு கூட இருப்பார் என்றால் மரண பள்ளத்தாக்கோ அது மரண இருளோ எவைகளா இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் எனக்கு பயம் இல்லை இது இல்லாத வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறேன் அது இல்லையா தூண்டப்பட்டு தேவ கட்டளையை மீறி கூடாது என்பதை பார்த்து கூடாது என்கிறதை பறித்து கூடாது என்கிறதை புசித்து தேவ மகிமையாக நிர்வாணிகளானார்கள் அருமையான தேவடைய பிள்ளைகளை நாம் என்ன பார்க்கின்றோம் ஆண்டுடைய கட்டளை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது எல்லா இந்த பிரமாணம் கிடையாது என்னுடைய திருச்சபையை வெளியே போன ஒரு குடும்பம் போன வாரம் யாராவது வந்திருந்தார்கள் அது ஒரு சூழ்நிலையில போனார்கள் வெளியே போனாலும் இந்த சத்தியம் இந்த ஐக்கியம் இவைகள் அவருடைய உள்ளத்தில் எங்க போனாலும் இல்லை எந்த ஆராதனையிலும் மகிழ்ச்சி இல்லை எந்த ஆராதனையிலும் ஒழுங்கு இல்லை எந்த ஆராதனையிலையும் அதாவது சரியான லீடிங் முறை அமைப்புகள் இல்லை என்கிறதை கண்டு இவர் ஒரு பைபிள் காலேஜில் போய் ரெண்டு வருடம் பைபிள் காலேஜ் படித்தார் மாத்திரமாக இவருக்கு ஒரு சபையை கொடுத்து விட்டார்கள் நடத்துவதற்காக எல்லாம் இருக்கிற எல்லாரோட இவரை பெரியவராக மேன்மையாக காணுகிறார்கள் இவரோ குண்டி குறுகி போயிருக்கிறார் நான் இதோ நிலையிலிருந்து வீட்டு அடைந்து விட்டேனே நான் ஒரு இருக்க தகுதி இல்லையே திருவிருந்தும் கொடுக்கிறார் ஐயோ பாதரிக்கை இல்லையே கால்கள் ஒரு அனுபவம் இல்லையே பரிசுத்தாய்ப்படாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது எப்படி சொல்லுகிறது தேவ கட்டளை இப்படி அல்லவா இருக்கிறது என்று அவர பற்றி நம்முடைய மறுபடியும் நம்முடைய திருச்சபையை சங்கர கோயில் பங்காரு ஒரு பிராஞ்சி தேடி போனார் அவங்களோட பாஸ் செஞ்சு அனுப்பி வைத்தார் ரொம்ப மனங்க சொன்னார்கள் புருஷன மனைவியுமாக ஆலோசனை கொடுத்தோம் பாவரிக்கை செய்தார்கள் நான் ஊழியத்தை செய்கிறேன் எந்த ஊழியம் கொடுக்கிறீர்களோ எந்த ஊழியம் கொடுக்கிறீர்களோ அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்றார் போங்கள் பெரிய குளத்தில் நம்முடைய சபை இருக்கிறது அங்கே ஐக்கியப்பட்டுக் கொள்ளுங்கள் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லி இல்லை அவர் அந்த ஆராதனைக்கு கலந்து கொள்கிறார் அவருக்கு திருவிருந்து கொடுக்க முடியாகவும் சொல்லி இருக்கிறேன் கட்டளையை மீறிவிட்டால் மனிதனுக்கு பயம் மனிதனுக்கு அச்சம் வெக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை எல்லா வேதனைகளும் வந்து விடுகின்றது அருமையான தேவடி பிள்ளைகளை தேவன் எங்கே உண்டோ மதிக்கு

இன்று போதிக்கிறாங்க கத்தர் உங்களோடு இருக்கார் உங்கள் மத்தியில் வந்து விட்டார் ஐயோ அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு செய்யும் என்று ஜோம் அடைகிறார்கள் கட்டளை கை கொள்ளாதவர்கள் மத்தியில் தேவன் இல்லை அங்கே தேவன் அவைகளை ஏறிட்டு பார்க்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் மோசைக்கு சொன்னார் யாத்திராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அலையா அலையா மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக இரு மலையில் காண்பிக்கப்பட்ட படி செய்ய எச்சரிக்கையாயிரு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி அர்ப்பணிப்பு கூடாரம் இந்த பிரகாரம் அமைக்க வேண்டும் எப்படி நீளத்தினுடைய அகலத்தோடு உயரம் அழைக்க வேண்டும் என்று மலையிலே மோசை வரவழைத்து மோசை தேவனோடு இருந்து கற்றுக்கொண்டு வந்தார் அதன்படி ஒரு புள்ளியும் மாறாமல் செய்வதற்கு கவனமாயிரு அப்படியே செய்தார் அது அப்படி செயல்பட்டு அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே தேவனுடைய மகிமை மேகமாக வந்து ஆசிரியப்பு கூடாரத்தை மூடிச்சு எங்கே தேவனுடைய கட்டளை கை கொள்ளப்படுகிறதோ எங்கே தேவ ஆலோசனை நிறைவேற்றப்படுகிறதோ அந்த பிரகாரம் செய்யப்படுகிறதோ அங்கே உள்ள ஆராதனை அங்கே நடக்கிற ஜபம் அங்கே இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது அங்கே தேவ மகிமை இறங்கிடும் தேவ மகிமையோடு ஆண்டவர் அங்கே இறங்குவார் கட்டளை அதாவது நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி உனக்கு நான் காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த பிரகாரம் செய்ய எச்சரிக்கை ஆயிரு அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய இஷ்டத்துக்கு பலருடைய ஆலோசனையை கேட்டு ஐயா இப்படி செய்யலாம் அங்கே வாசனை போடலாம் இங்கே போடலாம் இப்படி செய்யலாம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரியை பின்பற்றாது நம்முடைய ஆலயம் கட்டிக்கு பாருங்க நமக்கு கட்ட சொல்லி இருக்கிறார் ஆலயம் மற்ற ஆலைகளை பார்த்தீங்கன்னா நேரே வாசல் இருக்கும் ரோட்ல இருந்தா ரோட்ல இருந்து போறவங்க எல்லாம் உள்ள பாக்குற அளவுக்கு அந்த ஆலய வாசல் ஆலய நேரம் அமைத்திருப்பார்கள் நம்ம சைடுல ஆலயத்து வாசல் போட்டிருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் இப்படித்தான் போட வேண்டும் இப்ப நாம நீள கோயிலா இருக்குது நம்முடைய கோயில் இப்படித்தான் அமைக்க நம்முடைய பிளாட் வந்து இப்ப இப்படித்தான் அமைந்ததுனால கடவுளத்துல அனுமதி கேட்டு இப்படி கட்டி இருக்கிறோம் அதுக்கு தலைவாசல் ஒரு சைடு வாசல் உண்டு ஆலயத்திற்கு அப்ப கெட்டர் என்ன சொன்னார் என்றால் இப்படித்தான் கட்ட வேண்டும் வெளியிருந்து வேடிக்கை பார்ப்பதற்கு ஏற்ற பிரகாரம் ஆலய வாசல் அமைக்கக்கூடாது எது வந்து அறிய வேண்டும் என்றால் உள்ளே வந்து பார்க்கட்டும் உள்ளே அவன் வரும்போது உள்ளே வருகிறவனை நான் தொடுவேன் என்னுடைய பிரசன்னா அவனை தொடும் ஆனப்படினால் ஆலை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இல்லையா இந்த ஆலை கெட்ட ஆரம்பிக்கும் போதே தேவ மகிமை இறங்கினது நமக்கு தெரியும் பாம்பொண்ணும் கிடையாது லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இருந்த போதிலும் இங்கே தேவ மகிமை இந்த இடத்துக்குள் அமைந்திருந்தது ஆலயங்கட்டி பிரதிஷ்டை பண்ண பிறகு இந்த ஆலயத்துக்குள்ள கத்த இருக்கிறார் நாம அல்ல பிரஜாதிகளும் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள் இதில் வரும்போது இங்கே கத்திர பிரசனத்தை காணுகின்றோம் ஆண்டு ஆளுகை இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நமக்கு ஆண்டு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆலய காமண்டுக்குள்ள குடும்பஸ்தர்கள் பெண்கள் ராட் தங்கக்கூடாது தேவனுக்கு மகிமை அது சோதிப்பதற்காக வள்ளியூர் ஆலயத்தை ஆர்டர் வாங்கி வந்த போது நிர்பந்தமான நிலையில அப்படி ஒரு குடும்பம் வந்து சேர்ந்தது அதற்காக விடுகிற வரைக்கும் அவர்களை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் அவர்கள் என்ன பண்ணுவது என்று இன்றைக்கும் அப்படிப்பட்ட கேள்வி சிலர் எடுத்து வருகிறது வரும் அதாவது தேவர் கட்டளையிட்டிருக்கிறார் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாயிரு கவனமாயிருந்து கூட சொல்லவில்லை ஜாக்கிரதை என்று சொல்லி இருக்கிறார் அப்படி நீ மீறிவிட்டால் என்ன இழந்து விடுவாய் என்று கட்டிட வார்த்தை சொல்லுங்கள் அப்படினால அப்படி எனக்கு ஒரு கட்டளை உண்டு உங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு தனிப்பட்ட முறையில கட்டளை உண்டு அவள் நிறைவேற்ற ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதையா இல்லாதபடியினால் தேவ பலத்தை இழந்தான் தேவனுடைய மகிமையை இழந்தான் எனது வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாரநகர்களின் தேசத்தில் வாழ்கின்றோம் குடியிருக்கின்றோம் பயப்படாத ஒரு வாழ்க்கை உண்டென்றால் இறைவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லாவிட்டால் பெரிய வீரனுக்கும் பயம் உண்டு பெரிய பலாக்கிரமனுக்கும் பயம் உண்டு எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும் பயம் இல்லாமல் ஒருவன் இருக்க மாட்டான் பயம் இல்லாத வாழ்க்கை ஒருவர் உண்டால் அது தேவனோடு இருக்கிற மனிதனுக்கு தான் அந்த பயம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மோசைக்கு தேவன் கட்டளையிட்டால் நான் மலையில் காண்பிக்க உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய நானும் ஒரு காரியம் மீறுதல் ஆயிட்டு பாருங்க ஒரு காரியம் மீறுதல் ஆயிட்டு ஜனங்களுடைய அழுத்தம் ஜனங்களுடைய அதாவது அவ்வளவு ஜனங்களை எப்படி நடத்திருப்பார் நம்மளை கொஞ்சம் ஜனங்களை வைத்து நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாருங்கள் அவர் தேவனிடத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேவனுக்கு தெரியும் அல்லவா அதுபடினால் அவர் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தினார் அல்லவா அவர்கள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா திருப்தியா இருந்து ஆடல் பாடல் ஆகும் என்று சொல்லுவாங்க மோசையும் வாழ்த்திடுவாங்க ஒரு சின்ன குறை வந்துன்னா இந்த மனுஷனால் எல்லாம் விட்டு வந்தோம் அங்கே அடிமை வேலை செய்திருந்தாலும் அங்கே என்ன கிடைத்தது வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டு வேற என்ன எனக்கு என்னெல்லாமோ கிடைத்தது பாறையை சுருக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாமே இங்க இந்த மனுஷன் இப்படி கொண்டு வந்து காட்டில கஷ்டப்படுத்துறார் என்றவர்களாக இருந்தார்கள் இது நிமித்தமாக அவர்களே ஒரு மீறுதல் ஏற்பட்டு விட்டது என்ன இருபதாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோரினால் இருபது பதினொன்று பதினொன்று பன்னிரண்டு உடனே பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையோருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் பதினொன்று பனிரெண்டை வாசிக்கும் போது வாசிங்க தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது தண்ணீர் வந்தது குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இங்கே விழித்த கட்டளை என்ன என்றால் மலையை பார்த்து கோலை நீட்டி பேசு அங்கிருந்து தண்ணீர் வரும் ஜனங்கள் குடிக்கட்டும் என்று கத்தர் கட்டளையிட்டார் தேவன் கட்டளை அந்த கட்டளை மீறக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பிரசன் அதாவது மக்கள் எவ்வளவுதான் நன்மையை பெற்றாலும் நன்மை பெறும்போது சாட்சி சொல்லுகிறார்கள் நன்மை பெறாமல் இருக்கும் போது பிரபது காட்டுகிறார்கள் பழையபடி உலகத்துக்குள்ளே போக பாவ உலகமாகிய எகிப்துக்கு போக விரும்புகிறார்கள் என்று எண்ணி அவர் சங்கடத்தில் மலை ரெண்டு தடவை அடித்து விட்டார் மலை ரெண்டு தடவை கருத்து கோலனிட்டு பேசு என்று சொன்னார் அங்கே எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார் அப்படியும் செய்தார் இந்த இடத்துல கோலை நீட்டு என்று சொன்னால் அந்த இடத்துல கோலை கொண்டு ரெண்டு தடவை அடித்து விட்டார் கண்மலை அடித்து விட்டார் இந்த கண்மலை என்னது ஒன்று ஒருவர் பத்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வாசிங்க ஒன்று ஒருவர் பத்தாம் அதிகாரம் நான்கு எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்து தேவனுக்கு மகிமையுடைய கண்மலை ரெண்டு தடவை அடிக்கும் தண்ணீர் வந்தது ஜனங்கள் குளித்தார்கள் ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லை கட்டளை மீறப்பட்டபடியினாலே மேரிபாவின் தண்ணீர் சண்டையில் என்னை பரிசுத்தமாக்க வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்த கொலத்தை ஆக்கி போட்டீர்கள் அருமையானுடைய நேற்று நம்ம கட்டளை கை கொண்டு இன்றைய கட்டளை மீறிவிட்டால் ஆனால் அவர்களினாலே நமக்கு நன்மை இல்லை ஆண்டவருடைய பிரசன்னம் போய்விடும் அதனால் தேவனுடைய வாக்கு அப்படிப்பட்டவர்களை நிறைவேறாது என்று நாம் காணுகிறோம் தேவனுடைய வாக்கு நிறைவேறாது அன்னைக்கு வரைக்கும் அவர் முகமுகமாய் தேவனை தரிசித்தார் தேவ கட்டளை செய்யும் போது அவர்களுடைய தேவ மகிமை இருந்தது இப்பயே இப்படி சொல்லுகிறீர்கள் கத்தோட வார்த்தையாகத்தான் சொல்லுகிறது அதே மோசே தேவ கட்டளை மீறினபடினாலே நீ காணானுக்குள் போக முடியாது என்று தேவன் கட்டளை விதித்தார் என்று நாம் காணுகிறோம் ஜனங்களை காணாளுக்குள் கொண்டு சேர்ப்பது இல்லை என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அருமையான ஜனங்களே இதனாலும் கத்திர வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது கத்துடைய கட்டளையோடு நாம் ஒன்றை கூட்டவும் குறைக்கவும் கூடாது நமக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை என்று கத்திர வார்த்தை சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய சபை உருவாவதற்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன் நரகத்துக்கு போய்விட்டு வந்து அப்படியால நான் தேடி அலைந்து ஆவிக்குரிய கூட்டங்கள் எங்கே என்று ஓர் இடங்களாக அலைந்து கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒரு ஐக்கியத்தை நான் இருந்தேன் இருக்கும்போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்குள்ள மெயின் பாஸ்டர் எங்கள் நாங்கள் மூன்று பேர் என்னுடைய சந்தித்த நான் சந்தித்த ரெண்டு பேர் நான் மூன்று பேர் பையங்க எங்க வீட்டில எல்லாம் கடைசி பையங்க வீட்டில் ஆதரவு இல்லை நாங்கள் இப்படி போறது ஊருக்கும் வீட்டுக்கும் பையன் இல்லை அனுப்பினார் எங்களை படைத்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி கால்நடையாக நடந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கிலோமீட்டர் நடந்து இப்படி ஆராதிக்கு போய் போய் கொண்டிருக்கிற காலம் அப்போ அங்கே கண்ணை மூடினால் இன்னும் சில ஆராதனையில கண்ணை விழிக்கிறவர்கள் ஆராதனை முடிவரைக்கும் கண்ணை மூடுகிறது எனக்கு தெரியல அப்படி இருக்க உங்களுக்கு நம்ம மத்தியில் உண்டு இல்லை இது உங்களுக்கு நன்மையாக இருக்காது தேவனுக்கு மகிமை நான் இங்கே அவரை பார்க்க அவருடைய வல்லமை மகிமையை பார்க்க தான் இங்கே வரலாம் மற்றபடி இங்கே யாரையும் பார்க்க நான் வரல வேற யாருடைய குறைபாட பார்க்கவும் வரல வேற எதையும் தேடி வரல கோயிலுக்கு வர்றது எதற்காக கத்துடைய வல்லமையும் மகிமையும் பார்க்க தான் அங்கே வர்றோம் அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரைத்தான் பார்ப்பாங்க அவரைத்தான் நோக்கி பார்ப்பாங்க சொன்ன மாதிரி என் கண்ணு முன்னால கர்த்தரை நிறுத்தி அவரை தான் நோக்கி கொண்டிருக்கிறேன் இந்த கண்ணில் ஆவிக்குரிய கண்ணால அவரை தான் நோக்குகிறேன் என்று சொல்லுவார்கள் கண்ணை மூடினால் கண்ணை மூடினா ஆராதனை முடிதான் கண்ணை விழிக்கிறது அவ்வளவு சிரமப்பட்டதான் நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம் நோக்கம் என்ன மறுமை அடைய வேண்டும் நரகத்துக்கு போய்விட்டு ஒன்றாகி விட்டது மோட்சம் இருக்கிறது ஆனபடினாலர் அதை அடைய வேண்டுமே அதற்குரிய வழி என்ன எங்களுக்காக இவ்வளவு காலடையாக நடந்து பழகின்றோம் கண்ணை மூடினால் ஆறாயிரம் முடிந்தான் விழிக்கிறது சொன்னாங்க தம்பி அது நிறைந்து ரொம்ப இது பண்றது சொன்னாங்க இப்படி பெரிய ஒரு பெரிய குடும்பம் எனக்கு வரப்போகுது ஊர்ல இருந்து வர்றாங்க அது பெரிய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் கடவுளோட பெரிய குடும்பம் அப்படினால பெரிய குடும்பம் வருது அதனால அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு நாள் உங்க ஆராதனை பார்த்துவிட்டு எனக்கு பிடித்திருந்தது என்றால் நாங்கள் தொடர்ந்து ஆராதனைக்கு வருவோம் காணிக்கைகள் கொடுப்போம் நன்மை செய்வோம் உங்களுக்கு எல்லாம் செய்ய அவருக்கு தகுதி உண்டு செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் இவர்களுக்கு அந்த ஆசை வந்து அந்த ஆசை வந்து என்ன சொன்னாங்க ரொம்ப சத்தம் படக்கூடாது ரொம்ப எல்லாம் பண்ணக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடவுள் கிரியை செய்தாலும் நீங்கள் அசையக்கூடாது என்று கட்டளை விதித்திருந்தார்கள் நாமும் அப்படியே இருந்தோம் அப்படியே ஆண்டு ஆண்டவர் வந்தாங்க வந்துட்டு ஆறாயிரம் முடிஞ்சு சொல்ல அப்படியாம தேவனுக்கு மயமே மனிதன் நமக்கு என்ன என்ன செய்வான் மனிதனால் என்ன செய்ய முடியும் அதுபடினால் தேவடைய பிள்ளைகளை இவருடைய வரலாறுகள் தெரிந்த ஒரு சிலர் இங்கே இருக்கலாம் தெரிந்த நாம் எந்த மனிதனையும் தேடி போகவே இல்லை ஒரே ட்ரெஸ்ஸோடு எத்தனை வருஷம் உழைத்தது கால்நடையாக எத்தனையோ வருஷங்கள் நடந்தது கடவுள் சொன்னதெல்லாம் சரி அப்படிதான் இருந்தோம் யார்கிட்டையும் போய் நான் கையெழுந்த போகவும் இல்லை தேவருக்கு மகிமே கட்டணமோடு கூட இருக்கிறது தெரியும் இல்லையா இல்லை வெளியிறந்துவிட்டால் அவருடைய பிரசனம் நமக்கு முன்பாக செல்லும் தேவ சமூக பிரசனம் நமக்கு முன்பாக செல்லும் இதை மட்டும் நம்ம அறிந்திருந்தோம் இல்லையா இல்லையா எத்தனையோ பயமுறுத்தல்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் நெருங்கி வந்தது கர்த்தனமோடு கூட இருக்கார் யோசேப்பை தேடி அவர் அண்ணமார் வந்த மாதிரி அப்படின்னுடைய வாழ்க்கை பெருமைக்காக முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு அண்ணன் தேடி வந்தார் அழுதார் அந்த சேர் போட்டு உட்காந்துனாக்கா உள்ள எனக்கு சொன்னாங்க அண்ணன் வந்திருக்கிறாருன்னு சொல்லி போன கையை பிடிச்சி அழுதார் கையை பிடிச்சி முத்தினார் ரொம்ப விரோதி என்ன அடித்திருக்கிற ரெண்டு தடவை அடித்திருக்கிறார் சட்டையெல்லாம் கழிச்சிருக்காரு இந்த இந்த ஐக்கியத்தை நம்முடைய ஊரில் உருவாக்குனதுனால அப்படிலாம் செய்திருக்கிறார் என்னெல்லாமோ செய்திருக்கிறார் அவர் தான் பெரிய விரோதியா இருந்தவர் வந்து அவர் அப்புறம் ஒரு மாசம் ஒரு தடவை வருவார் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே என்னையும் பார்க்க வருவார் அப்புறமாக அவர் பற்றி கேட்டுக்கொண்டு இதே தொட்டியில் ஞானஸ்தானம் பெற்றார் நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் இல்லையா இல்லையா இல்லையா நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் மூன்று தடவை பெயரை கேட்டு அவர் எனக்கு மூத்த அண்ணனுக்கு இரண்டாவது உள்ளவர் நான் கடைக்குட்டி அதனால் இப்போ தேவனுடைய மனுஷனாக இருக்கிறதுனால அவருடைய பேரை நான் கேட்க வேண்டியதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவையா கத்த நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இப்போ இருக்கிறார் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க வேண்டும் அது அப்படினால இப்போ நான் பார்த்து கொண்டு வருகிறேன் காரியம் அதுதான் முடிக்கிறேன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போது தேவனுடைய முழு ஆளுகை ஆளுகையும் நம்மோடு கூட வந்து அமரும் அவனுக்கு பிரதித்திரமாக பிரதித்திரமாக ஒருவரின் அன்பா இருந்தால் அவரின் வசனத்தை கை கொள்வான் கட்டளைகளை கை கொள்வான் அவரின் சிதா அன்பா இருப்பார் என்னில் அன்பா இருந்தது போல அவனிலும் அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் உள்ளே வாசம் பண்ணிடுவோம் உள்ளே குடியிருந்துருவோம் என்று சொல்ல அன்பு என்பது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வது தேவனுடைய வசனங்களை பிரமாணங்களை கை கொள்வது தேவ அன்பு அப்படிப்பட்ட தேவன் வந்து அவர்களுக்குள்ளே என்று வாசம் பண்ணுவோம் தேவன நம்மோடு கூட தேவன தேவன் இருக்குவேன் கூட ஒருபோதும் சத்தியத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அதாவது கத்திரிக்கு பிரியமானதாக இருக்கட்டும் நாம் எப்பொழுது கத்திர நம்மோடு கூட இருக்க பிரியமானது செய்வோம் தேவனுக்கு பிரியமில்லாத பண ஆசை பொருள் ஆசை உலக ஆசை குறுக்கோளியில் ஆசை இல்லாமல் இருப்போம் கத்தனமோடு கூட என்று நினைச்சோம் நம்முடைய இருப்பார் அவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார் அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறோம் கை கொண்டுகளை நாங்கள் போதிக்கிறோம் நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் அப்படினால் தேவன் சொன்னார் நான் உங்களை கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி நடந்து கொள்ளுங்கள் இது உலகத்தின்படி விருந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்பது கட்டணமை ஆசிரியர்